மனுஷனை பார்த்து நன்றியால் உடைக்கப்பட்டு சாக கிடந்த மனிதன் கேட்கிறார் நீங்கள் யார் என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் ஜூலியா கோஸ் நமக்கு எந்த பண்புக்கு சாதனை அந்த மனுஷன் சொல்றான் ஜூலியா கோஸ் என்ன வேலை பார்க்குறீங்க என்று கேட்கிறார் ஒரு பள்ளிக்கூடத்த ஆசிரியர் என்று பண்ணுகிறது அடுத்த கேள்வி கேட்கிறான் எந்த பள்ளிக்கூடத்துல என்று கேட்கிறான் இந்த பள்ளிக்கூடத்துல என்று சொல்லியிருக்கான் எது எங்க பள்ளிக்கூடத்துக்காக எடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா சார் இதுதான் ஆறாங்களா என்று திருப்பி கேட்கிறான் அவை சாக போறான் இந்த இடத்துலயா பச்சை குழந்தையெல்லாம் உட்கார்ந்து பாடம் பிடிக்குது நீங்க பாடம் நடத்துறீங்க என்று கேட்கிறான் அவான் என்று சொல்லுகிறார் அப்ப அந்த காகை கிடந்து அந்த மனிதன் சொல்லுகிறான் பயப்படாதிய ஒரு கால் புரட்சியை நான் ஜெயித்தால் உங்களுக்கு நல்ல பதிவு கிடைத்தார் அந்த மனிதன் கேட்டால் கேட்குவாரா என்று சொல்கிறார் இந்த சாப்பாடு கொடுத்து போன ராஜா சூரிய போர் தூக்கி போட்டு சாப்பாட்டை தூக்கி போட்டு தலை தலையா அனுப்பி செவுத்துல ஊற்றி ஓடி போனா என்று ஒரு வரலாறு இருக்கிறது இந்த வரலாறை நாம் படிக்க அல்லது பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிற எந்த பாடத்திற்கும் சொல்லிருக்கிறாய் ஆக ஒரு மதுப்பறை மீது ஒரு குழந்தைகளின் மீது ஒரு ஆசிரியரின் மீது ஒரு சமூக போராளிக்கு சாக போவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னால் கூட அக்கறை இருக்கிறது என்று சொன்னார் பாடம் கற்பிப்பதன் மூலம் மாதா மாதம் பலம் பெற்று நாமும் குடும்பமும் சீக்கித்திருக்கிற நமக்கு இன்னும் கூடுதல் அக்கறை தேவை என்கிற ஒரு விஷயத்தை தான் சமூகம் நம்மளிடம் இருந்திருக்கிறார் இருக்கிறதா என்கிறதா கேள்வி இரண்டே ஒரு விஷயத்தை பாருங்க எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாரதா பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் மீண்டும் நடத்த போகிறது என்கிற ஒரு செய்தியை நீங்கள் செய்தியாளர்களை படிக்கிறோம் இந்த நாகந்தா அவர்களை கட்டவர்கள் சொல்லி தருகிற பாடம் என்ன ஏற்கால அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாயில இருபத்தி ஐந்து விழுக்காட்டை அந்த பல்கலைக்கழகத்திற்காக அந்த அரசாங்கம் மன்னன் செலவு செய்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது நண்பர்களே அங்க படிச்ச குழந்தைகளோட எண்ணிக்கை நீங்க பாத்தீங்கன்னா பத்தாயிரம் மாணவர்கள் அந்த காலத்திலே படிச்சிருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் யாரும் இல்லை எல்லாருமே ஒன்னாவது காலத்துல பதினாலு ரெண்டாவது காலத்துல பதினஞ்சு எத்தனை பேர் போக போறோமோ தெரியல என்கிற நிலையில நாம இருந்தோம் பல ஏடிகள் படித்த சுவை இணை இயேசுவர்கள் படித்த பள்ளிக்கூடங்கள் இருப்பதை துவக்க பள்ளிகள் எல்லாம் மூடப்படுகிற நிலையில இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களாம் என்ன விஷயம்னா டென்த் படிச்சு பிரச்சனை ஒன்றை படிச்சு பிரச்சனை உண்டு எட்டாவது மாசம் வந்துச்சுன்னா நம்ம வாத்தியாயம் பண்ற பாடு நண்பர்களே பத்தாயிரம் மாணவர்கள் படித்தார்கள் என்பது எனக்கு செய்தி அல்ல இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு இணையங்களும் இவ்வளவு இன்டர்நெட் ட்ரெயினிங் எஸ்எஸ்ஏ ஆரம்பி ஆர்டி தப்பா தவறா கொடலாட்டா எதுவுமே இல்லாத காலம் பத்தாயிரம் ஆறு